திருப்பெருந்துறையில் அருளியது இது திருப்பாண்டிப்பதிகம் அப்படின்னு அந்த பாண்டிப்பதிகம் சொல்லுகின்ற பொழுது அது பாண்டி நாட்டில் இருப்பது அந்த திருப்பெருந்துறை அதனால பாண்டி பதிகம் என்றும் சொல்லலாம் திருப்பெருந்துறையில் அருளியது சிவானந்த விளைவு சிவானந்தம்னா அந்த பெருமானுடைய அந்த தருகின்ற இன்பம் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்குன்னு இப்படி இப்படியன் இவன் இவனறிவன் என்று சொல்ல மாதிரி இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு அருமையான திருவுந்தியார் திருவுந்தியார் இங்கன் இருந்ததென்று எங்கனம் சொல்லுகேன் ஐயா இந்த ஆண்டவன் வழங்குகிற இன்பம் ஐயாவுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாரு நீ ஒன்னப்பா இங்கன் இருந்ததென்று அவன் தருகிற அந்த வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை முதத்தை வாரி விழுங்கினேன் விக்கினேன் விதியின்மையால் விக்கினேன் தலங்கரும் தேனென்ன தண்ணீர் தந்து உய்யக்கொள்ளாய் என்றெல்லாம் இருக்கு அதுல அந்தந்த அனுபவத்தை அவங்கவுங்களும் அனுபவிக்கணுமே தவிர அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதப்பா இங்கம் இருந்ததென்று எங்கனம் சொல்லுகேன் எப்படி இருந்ததுனாரு அங்கம் இருந்ததென்று உந்தி பர அது அது அது அது அது அப்படி இருந்தது அப்படி இருந்தது அப்படி இருந்தது எப்படியா அதான் அப்படி என சொல்ல முடியாது அங்கம் இருந்ததென்று முந்தி பெற மீண்டும் அப்படித்தான் இருக்குன்னு சொன்னீங்களே தவிர எப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறது அறியும் அறிவதன்று உந்தி அறிவினால் அறிய முடியாது அறிவினால் அறிஞ்சு சொல்ல முடியாது நம்ம கூட சில சொல்லுவாங்களே போட்டா ஏண்டா தூத்துக்குடி அல்வா எப்படி இருக்குன்னு கேட்டா அதுல என்ன எல்லாம் திதிப்பா தான் இருக்கு இல்ல அது எப்படி இருக்கும்னாரு அதை வந்து அந்த துண்டை ஒரு துண்டை வாங்கி உன் வாயில போட்டு அப்ப ஒன்னு கேட்கும் போது நீ என்ன சொல்லுவியோ அதான் அப்ப சொல்லிட்டு போறாங்க அழகா இருக்கா நல்லா எப்படி இருப்பா என்ன சொல்றான் இதே இன்னொரு ஆள் சுகரா இருக்கு உங்களுக்கு விஷம் அது என்ன பண்ணாரு அது விஷம் இல்ல நமக்கு பாவம் அப்ப ஒரு பொருளே ஒருத்தருக்கு இன்பமாயும் துன்பமாயும் நெஞ்ச என்ன பண்றது எனவே அது போல இந்த சிவானந்த விளைவு எப்படி இருக்குங்கிறது எப்படி சொல்ல முடியும் இங்கன் இருந்ததென்று எங்கனம் சொல்லுகிறேன் சொல்ல முடியாது பருவரை மங்கைதன் பங்கரை பருவரை பெரிய மலை அந்த மலைக்கு இருக்கிற மங்கை யாரு இமவான் மகள் அந்த இமவான் மகளை மகளை மணந்தவர் நம்முடைய பெருமாள் அல்லவா மங்கைதன் பங்கனை பாண்டியர்க்கு ஆரமுதாம் ஒருவரை பாண்டியர்க்கு ஆரமுதாம் ஒருவரை இந்த பாண்டி நாட்டவர்களுக்கு ஒரு பெரிய அமுதமா இருப்பாராம் காரணம் என்னன்னா அந்த பாண்டி நாட்டுல போய் மதுரையில இருந்து இவர் அங்க இருக்கிற அந்த பெண்ணை மணந்து அங்கேயே இருந்த ஆண்டவர் மதுரையிலே இருந்தவர் அப்ப கைலாயத்தில் இருந்த பெருமானும் பெருமாட்டியும் இந்த மதுரைக்கு வந்து மதுரையில் அந்த ரெண்டு பேரும் இருந்த ஆண்டவன் அப்படிலாம் இருந்தது நம்ம இதுல கூட சாமி முதல் வரி வரல ததாதகையா தேவி என்று ஒரு பேர் தரித்ததும் தனி முதல் ஒரு நீ தனி முதல் ஒரு நீ நீ வந்து பெருமானா இருந்ததும் குமரவேல் வழுதி உக்ரன் என பெயர் கொண்டதும் கொடிதமிழ் வேட்கையாலினை இப்பொழிதமிழ் பெருமையார் அறிவார் தமரநீர் புவனால் புவனம் முழுதொருங்கின்றால் தடாதகா தேவி என்று ஒரு பேர் தைத்ததும் எவ்வா நீங்க எல்லாம் இமயமலை இருக்க இருக்க இருக்கிறவங்க அதுல முத முத உங்க மனைவி தான் என்ன பண்ணாங்க எங்க மதுரைக்கு வந்தாங்க வரும்போது எப்படி வந்தாங்க பேர் மாத்திட்டு வந்துட்டாங்க பார்வதிங்கிற பேரை மாத்தி தடாதகா தேவின்னு வச்சாங்க நீ என்ன தெரியுமானாரு மனைவியை முன்னிட்டு நீ பின்னால் நீ வந்த சரியான ஆளப்பா நீங்கெல்லாம் அப்படின்னது தனி முதல் ஒரு நீ நீ சிவபெருமான்கிற பேரோடு வரல சவுந்தரமார பாண்டியன் என்ற பேரோடு வந்தான் அப்புறம் முத புள்ள வரல அது என்ன அரசமலத்திலேயே தெரியலையும் உட்காந்துரும் வயிறுதாரு என்ன முடியாது ரெண்டாவது புள்ள சுட்டி ஆமா இங்க இருக்கு அங்க இருக்கு அங்க இருக்கு எங்க இருக்குன்னு தெரியாது அப்படி அதனால குமரவேல் முருகப்பெருமான் வழுதி உக்கிரன் என பெயர் கொண்டதும் உக்ரகுமாரன் என்ற பெயர் பெற்றதும் இப்படி மூன்று பேர் உங்க பெயரை மாத்திக்கொண்டு எங்க மதுரை ஆண்டீங்க ஐயா எல்லாம் பெயரோட வந்ததுன்னா ஏய் அவர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்கிறதுக்காக பெயர் எங்க குமரவேல் சுவாமி பாண்டது என்ன குமரவேல் வழுதி உக்கிரன் என பெயர் கொண்டதும் கொண்டு நிறுத்திவிட்டாரு குமரவன் சுவாமி போனாங்க என்ன சுவாமி அதோட நிறுத்திட்டீங்க அப்படின்னாரு நீங்க எல்லாம் வந்து கேட்டீங்க அப்புறம் சொல்லணும்னு கருத்தாக விட்டுட்டேன் அப்படிங்க என்னன்னு முதல்ல மனைவி பேர் மாற்றி வந்தாங்களா அப்புறம் இவர் தான் பேர் மாற்றி வந்தாரா சவுந்தரமாறன்னு அப்புறம் தம்பி தான் தம்பி ரெண்டாம் தம்பி அது குமரவேல் வந்துதான் எதனால என்ன தந்தமிழ் மதுரம் கூட்டுண எழுந்த வேட்கையால் எனில் எங்க தமிழை நீங்க மூணு பேரும் சேர்ந்து அனுபவிக்கணுங்கிறதுக்காக அங்க இருந்து பேர் மாறி மாதிரி சாப்பிட்டீங்க நீங்க எங்க தமிழை சாப்பிடறதுக்காக தமிழகத்துக்கு அப்படி இருக்கிறதுனால அந்த கோழி தமிழ் பெருமை யார் அறிவா தமிழின் பெருமையை யாருப்பா சொல்ல முடியும் எனவே யாரு அருமையா குரல் சுவாமி குரல் சுவாமிகளும் தமிழும் இல்லாம் குமரர் குமரகுருகுரர் கண்ட அருந்தமிழ் என்று ஒரு தீவி செய்கிறீர்களா அதனால் நீங்க எங்க தமிழை அனுபவிப்பதற்காக எல்லாம் அங்கேயே பெயரை மாத்திக்கிட்டு அதுல என்ன மனைவியை பார்த்து நீ முன்ன போனா நீங்க முன்ன போங்க நீ முன்ன போனா நீ இல்ல நீங்க முன்ன போங்க அது சொல்லிருக்கும் உண்மையாலே ஏன்னா ரொம்ப வெக்கமா இருக்கும் நீ போனா சரி எளியமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் வாக்கு நடிக்கலாம் நடிக்கலாம் இவரு அப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது பையன் வந்தாரா இப்படி மூணு பேரும் பெயர் மாத்திட்டு எங்க மதுரைக்கு வந்தது எதுக்கு தெரியுமா அப்படின்னாரு எதுக்கு ஏன்னு தமிழை சுவைக்கப்பா ஆமா நம்ம தமிழை சுவைக்கிறதுக்காக கைலாயத்திலும் சுவைக்கப்படாதுங்கிறதுக்காக இப்படி முதல்ல மனைவி அனுப்பிச்சு தான் வந்து தான் பிள்ளையும் பின்ன வந்து வந்தது கொடி தமிழ் பெருமையார் அறிவார் தெள்ளி தெளிக்குங்கிறீங்கள அது மாதிரி கொடி மிகச் சிறந்ததன் தமிழின் பெருமையை பற்றி பதினாறு நூற்றாண்டு என்ன பண்ண அதனால முடிகட்டி பிறந்தது அவருடைய பன்னெண்டு என்னங்க இல்லதான் குருசாமி பிரபந்தத்தை சொல்லத்தான் இல்லை பண்டார மணி கோவில ரொம்ப அருமையான பாட்டு ரொம்ப அருமையான யாருங்க இங்க எங்க படிக்கிறீங்க மங்கைதன் பங்கரை பாண்டியர்க்கு ஆரமுதாம் ஒருவரை அந்த பாண்டி நாட்டிலே பாண்டியராக இருந்து உக்ரகுமார பாண்டியன் அப்புறம் சௌந்தரமார பாண்டியன் என்றெல்லாம் தராதகதா தேவியார் என்ற மூன்று பேர் இருந்த ஆண்டிங்களேம்மா எங்க மதுரையை அப்படி இருக்கின்ற ஒப்பற்றவரை ஒன்றும் இல்லாதவரை பாருங்க இப்படி எல்லாம் ஆண்டவரை போய் ஒன்றும் இல்லாதவர் அது என்னடா நாரு ஆமா நீ ஒன்றும் இல்லாத பைசா கீசா கூட இல்லையா அப்பா அம்மாவே இல்லைன்னா தாயும் நீ தந்தை தாண்டனியன் தாய் ஒன்றும் இல்லாத பாவம் ஒன்றும் இல்லாதவரை கடற்போது இறங்கி அந்த திருவடியாகிய மலர் திருவடியாகிய மலர்களை இறங்கி தெரிவர நின்று உருக்கி முன்னால் இருந்து அவனை உருக்கி பரிமேற்கொண்ட சேவகனார் அந்த பெருமானை திருவடியை வணங்கவும் அதோடு கூட பரிமேற்கொண்ட சேவகனார் இங்கு தனக்காக அங்க இருக்கிற நரிகளை எல்லாம் குதிரைகளாக ஆக்கி அந்த குதிரை மேல போனோம் எங்கிருந்து திருப்பெருந்துறையில் இருந்து நீர எங்க விட்டாரு மதுரை வரைக்கும் பரிமேல் கொண்ட சேவகனார் ஒருவரையன்றி அப்படிப்பட்ட ஒப்பற்ற பெருமானை தவிர ஒரு அறியாதி என் உள்ளமதியே வேற ஒரு தெய்வம் இருப்பதாக என் உள்ளத்துல எதுவுமே தெரியாதுப்பா வேற யாருமே என் உள்ளத்துல இல்லை அந்த ஒருவர் தான் பாரு என் உள்ளத்துல ஆமா நரியை குதிரையாகிய பரியாகி ஞானமெல்லாம் நிகழ்த்து மதுரை மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையார் சரி அவள் பாருங்க சதுரை மறந்தறிமால் கொள்வர் சார்ந்தவர் இங்க பெருமானை வணங்கினவர்கள் சதுரை மறந்து தான் யார் தன் உள்ளமார் என்று யாரும் எதுவும் தெரியாதவன் அப்படியே மயங்கி விடுவார்களாம் ஏன் சார்ந்தவரை அப்படியெல்லாம் ஆக்குவாராம் பெருமான் சார்ந்தவர் சாற்றி சொன்னோம் நான் உறுதியா சொல்லுகிறேன் கதிரை மறைத்தன்ன சோதி கதிர்ங்கிறது இங்க சூரியன் அந்த சூரியனையே மறைவாக கொள்ளும்படியான ஜோதி அவ்வளவு பெரிய உயர்ந்த ஜோதி வழி ஒளி கடுக்கடை கைப்பிடித்து கடுக்கடைனா முத்தலை சூளம் அந்த கையில இருக்கிற முத்தலை சூளத்தை பிடித்து கொண்டு குதிரை இன்மேல் வந்து குதிரை மேல வந்தாராம் கூடிடு மேல் அப்படி வந்து குதிரை மேல வந்ததுனால குடி கேடு கண்டி என்ன குடிகேடுனாரு இந்த பிறப்புங்கிற குடி கட்டு அப்படிப்பட்ட சேவகனார் வந்து இந்த ஆட்கொண்டு விட்டால் இந்த பிறவிங்கிறது தானா போகும் குடிகேடு கண்டீர் அவர் யார் மதுரையில் மன்னன் மதுரைக்கு தலைவனாக இருந்தவர் மறுபிறப்பு ஓட மறுத்திருதி இனி ஒரு பிறப்புங்கிறது இல்லாம ஓட்டமா ஓடிவிடுவோம் திருவிங்கிறதே இருக்கவே இருக்காங்க இப்படி ஓட மறுத்திருதி நம்ம போக போய் ரொம்ப அருமை நீர் இன்ப வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர் பா ஐயா நீங்க எல்லாம் இன்ப வெள்ளத்துல நீந்தி குளிக்கணுமா குளிக்கிற நெஞ்சம் இருக்குதா அப்படின்னாரு இல்ல வெந்நீர் தான் குளிப்பீங்களா இல்ல சாணி நாங்க ரொம்ப அருமையா தண்ணீர்லயே குளிப்போம் நீ வாங்க நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர் பார் இன்ப வெள்ளம் கொல பரிமீர் கொண்ட பாண்டியனாரு அவன் இந்த உரமானது இன்ப வெள்ளத்தில் கிடைக்கும்படியாக அந்த குதிரை மேலே வந்து வந்தவனாம் பாண்டியனாம் அதாவது நம்முடைய சோமந்தர பெருமான் அந்த பாண்டியனார் ஓர் இன்ப வெள்ளத்து உருக்கொண்டு அவன் எப்படி இருப்பார் அந்த குதிரை மேல வந்த போது ஒரு இன்ப வெள்ளத்து நேர் வெள்ளத்து உருக்கொண்டு அப்படியே ஈரா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்று சொல்றமே அந்த இன்ப வடிவே அப்படி உருக்கொண்டு அவர் உள்ளத்துல யார் இருப்பாங்கன்னாரு தொண்டரை உள்ளம் கொண்டார் நல்ல அறிவர்களை தன் உள்ளத்திலேயே வைத்து பாதுகாப்போம் உள்ளம் கொண்டார் இன்ப வெள்ளத்துள் அவர் தருகின்ற இன்ப வெள்ளம் இருக்குது ஆன்மாக்களுக்கு அந்த ஆன்மாக்களுக்கு தருகின்ற பெரிய முத்தி பெரும முத்தி பெருங்கிற சொல்கின்ற அந்த இன்ப வெள்ளத்துள் பெய் கடலே சென்று பேணுமினி அந்த இன்பத்தில் தலைக்கின்ற நீங்கள் தலைக்கப் போகின்ற நீங்கள் பெருமானுடைய திருவடியில் போய் சேருங்கள் சிறி பொய்கடலே சென்று பேடுவினே திருவடியை போய் வணங்குங்கள் திருக்குறளை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் பத்து குரல்